அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மீது என்றென்றும் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்னென்றும் சலாத்தும் சலாம் உண்டாவதாக அல்லாஹின் நல்லடியார்களை அல்லாஹுக்கு சுகான போவதால தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கோரினாலும் அதை எடுத்து நடந்தும் அல்லாஹுக்கு எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விளக்கல்களை மீண்டும் தவிர்த்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகானுபவத்தால உலகத்துல எங்களைய முஸ்லிம்களாக படைச்சு எங்களுக்கு வந்து சில வழிமுறைகள் சில கைட்லைன்கள் தரப்பட்டு நினைச்ச மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு போறது இயலாது அந்த வழிமுறையப்படி நாங்க வாழ்ந்தோம் என்றால் தான் அல்லாஹு சுபானாகுவதாலா எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையை செழிப்பாக அந்நியர்களை மாதிரி மாற்று மத சகோதரர்களை மாதிரி எங்களுக்கு நினைச்ச மாதிரி உலகத்துல மனசு போன போகிறது வாழ்றதுக்கு அல்ல எங்களை அப்படியே படிச்சு சொன்னாங்க நபி சொல்லாமலே சொன்ன துன்யா இந்த ஒரு ஒரு ஒரு சிறைச்சாலையை ஒரு எப்படி ஒரு உள்ளுக்கு ஒரு மனிதனுக்கு நினைச்ச நேரத்துல மனசு இஷ்டமானதை செய்யலாதோ எப்படி அது சில கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் இருக்கிறதோ இதே போன்றுதான் ஒரு முன்மீனுக்கு உலகம் இருக்கும் உலகம் இருக்கும் மனசு ஆசை இருக்கும் ஆனா அதை செய்யல மனசு விரும்பும் ஆனா அதை செய்யறதுக்கு இயலாது சொன்னாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அதுக்கு உதாரணம் ஒரு மீனுக்கு சிஜின் அப்போ சிஜின் என்றது வந்து பிரிசன் சிறைச்சாலை இதே காபிருக்கு ஜன்னத்துள் காபிர் காபிருக்கு சொர்க்கம் சொர்க்கம் என்ற இடம் எப்படியாப்பட்ட இடம்னா மனசு என்ன விரும்புதோ அதை செய்யற இடம் அதுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை சொர்க்கத்துள்ளுக்கு சொர்க்கத்துள்ளுக்கு எந்த வித கட்டுப்பாடும் எந்த ரூல்ஸோ ரெகுலேஷன் ஒன்றுமே இல்லை என்ன மனசு விரும்புது விரும்பினது செய்ய இருந்தால் சொன்னாங்க நபி சொல்லா காபிருக்கு அது சொருக்கமாக இருக்கும் நினைச்சத நினைச்ச மாதிரி செய்யுது அதனால எங்களுக்கு ஒரு காபிர பாதாரு இவன் இப்படி உலகத்தை அனுபவிக்கிறானே ஏன் அப்படி எனக்கு செய்யலான்னு நாங்க நினைச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கும் அந்நிய அல்லாஹ் நம்பாதவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் பேசும் அன்பானவர்களே அல்லாஹுக்கு சுகானுபவத்தாலா எங்களுக்கு சில கைட்லைன் வழிமுறைகளை தந்திருக்கிறாங்க அப்ப அந்த வழிமுறைகளை பத்தி குரான் எங்களுக்கு சொல்லும் பொழுது முஸ்லிம்களாக எங்களை பார்த்து குரான் சொல்லுது யா ஐயுகல்லதீன ஆமனு புதுகுழு திரும்பிக்கா முஸ்லிமா இருந்தா எப்படி முஸ்லிமா இருக்கும் இஸ்லாம் சொல்லுது முஸ்லிமாக இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கும்னு தெரியுமா எதெல்லாம் லேசோ அதுல மட்டும் இஸ்லாம் எதெல்லாம் கஷ்டமோ அதுல எல்லாம் இஸ்லாம் இல்லை எங்களுக்கு லேசானதுல மட்டும் நாங்க இஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் கஷ்டமானதுல எல்லாம் இஸ்லாமுக்கு போயில்லை குரான் சொல்லுது புதுகுழு இஸ்லிமிகா இஸ்லாத்துள்ளுக்கு பரிபூரணமா உள்ளது நுழையும் அல்ல எங்கள்கிட்ட ஒரு முஸ்லீமா பரிபூர்ணமா வாழ்ந்து காட்டணும் இதைத்தான் நபிசல்லா அலிசலம் சொல்றாங்க நான் என்னென்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஏவி இருக்கிறோனோ நான் என்னென்ன விஷயம் எல்லாம் நான் உங்களுக்கு ஏவி இருக்கிறோனோ ஏவி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எந்த அளவு ஏழுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து நடங்க ஆனால் நான் எதை வானம் என்று தடுத்திருக்கிறோம் ஓமா நகைத்துக்கும் அன்பு பஞ்சு கிட்ட நெருங்க வானம் நூத்துக்கு நூறு தாழ்ந்துரு வானம் என்ற விஷயத்துல ஹராமான விஷயங்கள்ல அங்க சொல்லல நபி சல்லா அலையம் எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு ஹராத்த விட்டு போட்டு மத்தது செய்ய இல்ல நான் சொல்லிக்கிற விஷயத்துல எவ்வளவு ஏழுமோ செய்யும் ஆனால் வானம் என்று தடை செஞ்சிக்கக்கூடிய விஷயத்துல நூத்துக்கு நூறு முழுதா அதுல இருந்து தவித்தது கண்ணியமானவர்களே இஸ்லாம் எங்களுக்கு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா ஒரு மனிதன் உலகத்துல வாழும் பொழுது முஸ்லிமாக வாழ்றான் முஸ்லிமாக வாழ்ந்த என்ன என்ன ஒரு முஸ்லீமுக்கு முதலாவது உலகத்துல அல்லாஹோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இபாதத் இபாதத்து தான் பாங்க சொன்ன கொலவாரை ஏனைய தொழுகைகளை தொழுவுரை கடமைகளை தொழுவுரை நோன்பு அடுத்த வருஷம் ரமதான் வந்தா நோன்பு முடிக்கிறேன் அதே போல வசதி இருக்குது அவர் அவருடைய தக்காத்த சரியாக எனக்கு பார்த்து கொடுக்குறேன் வசதியும் சக்தியும் இருக்குது அவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாரு இது ஒரு மனிதனுடைய இபாதத் ஒரு மனிதர் சொல்றாரு மாஷா நான் களிமாவை சொல்லியிருக்கிறேன் அஞ்சு நேர தொழுகைய சுகவோட மிஸ்தாவாம பள்ளியில அவ்வள் ஜமாத்தோட தொழுகிற ஒரு மனுஷன் மூணாவது கடமையாக இருக்கக்கூடிய ஜக்காத் எனக்கு இது நான் ஜக்காத்தை நான் கொடுக்குறேன் அதே போல மாஷா நோம்பும் நான் பிடிச்சிருக்கிறேன் கடைசி மாஷா அல்லா ஹஜ்ஜிக்கும் இப்ப நான் போயிட்டு வந்துட்டேன் இப்ப அலமது இல்ல எனக்கு சொர்க்கம் உள்ளது போவேதுமா என்றால் இஸ்லாம் சொல்லுது அதுல மட்டும் அல்லா சொர்க்கத்தை மட்டும் படிச்சு வச்சு வெறுமனே தொழுகிறதால மட்டும் சொர்க்கம் போவே இல்லை கண்ணியமானவர்களே அதோட இஸ்லாம் இன்னொன்று சேர்த்து வச்சுக்க அது என்ன ஒரு மனுஷன் உலகத்துல வாழும் பொழுது அந்த குடும்பத்துக்கு அவர்கிட்ட புள்ளைகளுக்கு ஒரு மனுஷன் சம்பாதிக்கணும் ஒன்று கடையை வச்சு சம்பாதிக்கணும் அல்லது ஒரு இடத்துல வேலை செஞ்சு இடத்துல சம்பாதிக்கணும் அந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த சம்பாத்தியத்தை ஏற்பாடு பண்றது அந்த வாப்பாடு அந்த குடும்ப தலைவருடைய பொறுப்பு கண்ணியமானவர்களே அதுக்கு மாமலத்தின்றது கொடுக்கல் வாங்க ஒரு மனுஷன் உலகத்துல வாங்கும் பொழுது கல் எங்கள்கிட்ட புலங்குது இஸ்லாம் சொல்லுது அதுல ஒன்று இருக்குது ஹராம் இன்னொன்று இருக்குது ஹலால் அந்த சல்லையை சம்பாதிக்கும் பொழுது ஒன்று ஹராமா சம்பாதிக்கலும் அல்லது ஹலாலா சம்பாதிக்கலும் இஸ்லாம் சொல்லுது நீங்க வெறுமனே அந்த விவாதத்துல மட்டும் நூத்துக்கு நூறு நல்லா நடந்து போட்டுட்டு இந்த வியாபாரத்துல கொஞ்சம் அங்கிட்டு ஆகுது ரைட் நான் சுபத்தூர மனுஷன் தானே அல்ல எனக்கு சொர்க்கத்தை தருவான்னு அது நடத்தான அது நடக்காது கண்ணியமானவர்களே எவ்வளவு புழுந்து புழுந்து தொழுதாலும் எவ்வளவு காலம் எல்லாம் நோம்பு குடிச்சாலும் எவ்வளவு ஜக்காத் கொடுத்தாலும் ஒரு ஹஜ் இல்ல வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு உங்களுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல் சரியில்லாட்டி அவர் வட்டியில ஈடுபட்டிருக்கிறாருண்டா அவட மனைவிட தங்கம் எங்கேயோ ஒரு பேங்க்ல ஈக்குதுண்டா அவட வீட்டு வீடு எங்க சரி வட்டிக்காரன் கையில ஈக்குதுண்டா ஓட்டுற வாகனம் வந்து பினான்ஸ்ல பைனான்ஸ் கட்டி கொண்டு வட்டியில ஓடுறாருண்டா அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பில என்றால் அவருடைய சம்பாத்தியத்துடைய தள்ளி வார முறை ஒரு ஹராமான முறையில ஒரு ட்ரக்ஸ் விற்கப்பட்ட நிலைமையில ஒரு மோசமான சம்பாத்தியத்துல வருவதாக இருந்தால் புழுந்து புழுந்து எவ்வளவு தொழுந்தாலும் அந்த மனிதனுக்கு சொர்க்கம் இல்லை இஸ்லாம் சொல்லுது இதுலயும் நீங்க சரியா நடக்கணும் விவாதத்திலையும் ரெண்டாவது மாமலத்தின் நொண்டிக்குது நீங்க உங்களோட தேவைக்கு சம்பாதிக்கிறது இந்த சம்பாத்தியம் ஒரு சொட்டு ஹராம் கலப்பிடம் இல்லாமல் நூற்றுக்கு நூறு ஹலாலாக இருக்கும் இப்போ ஒரு மனிதன் சொல்றாரு மாஷா நான் விவாதத்தையும் சரியா செஞ்சுட்டேன் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியது கொடுக்கல் வாங்கலும் சுத்தமா பரிசுத்தமா ஒரு சொத்து ஹராம் கலக்காம நூற்றுக்கு நூறு ஹலால நான் இந்த சம்பாத்தியத்தை நான் தேடி இருக்கிறேன் இப்ப அலமது இல்லாம எனக்கு சொர்க்கம் உள்ளது என்றால் இஸ்லாம் சொல்வது இல்லை இன்னொன்று அதுலயும் முஸ்லீமா வாழ்ந்து காட்டும் அது என்ன அதுதான் முகாஷரத் குடும்ப வாழ்க்கை உறவினர்கள் எங்களை பெற்ற பெற்றோர்கள் எங்களோட பிறந்த நான தம்பிமார் எங்களுக்கு அல்லா மனைவியை தந்திக்கிறான் அவட ஹத்து அல்ல எனக்கு புலையில தந்திக்கிறான் புலையில வளர்க்கக்கூடிய முறை எங்களோட உறவினர்கள் எங்களோட அடுத்த வீட்டுக்காரவங்க எங்களோட ஒரே தோட்டத்துல வாழ்றவங்க நாங்க வேலை செய்யற இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறவங்க எங்களோட இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்நிய மனிதர்கள் இஸ்லாம் சொல்லுது இது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கு இது ஒரு மனிதன் சொல்றாரு மாஷால்லா நான் இபாதத்துல நூத்துக்கு நூறு பர்ஃபெக்ட் குடுக்கல் வாங்கவுடைய விஷயத்துல நூத்துக்கு நூறு பர்ஃபெக்ட் ஆனால் எனக்கும் என் வாப்பாக்கும் சின்ன ஒரு பிரச்சனை இல்லை நான் அவர்கள் மூஞ்ச பாக்குறல்ல இஸ்லாம் சொல்லுது சொர்க்கத்தில் எனக்கும் என் நானக்கும் ஒரு பிரச்சனை வந்து நாங்க மூணு நாலு மாசமா பேசுறல்ல இஸ்லாம் சொல்லுது நீங்க எவ்வளவு நெற்றி கருக்க தொழுங்க குரான எவ்வளவு பெரட்டி பெரட்டி ஓதுங்க எவ்வளவு சதக்காவும் கொடுங்க உங்களோட நானாவோட தம்பியோட நீங்க பேசாட்டி உங்களுக்கு சொருக்கம் இல்ல மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்க கணவன் சரியா கொடுக்காட்டி சொருக்கம் இல்ல சகோதரர் இன்னைக்கு நாங்க சிலர் விளங்கிக்கிறது மார்க்கத்தை இருந்தா மாஷா அல்லா அங்க சொன்ன நாங்க சொல்ல வாரோம் தாஜத்தை தொழுகிறோம் என அல்ல இதை கேட்கிறோம் என அல்ல மன்னிப்பான் மன்னிப்பான் தான் ஆனால் அடியார்களோட சம்பந்தப்பட்டதை அல்ல மன்னிக்க மாட்டான் சரிவா வராது கண்ணியமானவர் அந்த அடிப்படையில எனக்கு இன்னைக்கு ஜும்மால தரப்பட்டிருக்கக்கூடிய தலையங்கம் எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சொற்கள் அன்பான எங்களை எல்லாத்தையும் பெற்ற தாய் தந்தையர்கள் இந்த முகாசரத்துடைய விஷயத்துல எந்த அளவுக்கு இஸ்லாம் இவர்களை கண்ணியமானவர்களே நபிசல்லாம் அலைக்கு செல்லமுடைய ஒரு மிக அழகான ஒரு ஹதீஸை கொண்டு நான் இந்த தலையங்கத்தை ஆரம்பிக்கிறேன் அதுல நபி சொல்லாம் அலைக்கு செல்லும் ஆயிஷா ரவி அல்லாஹ் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க சொல்றாங்க ஒரு நாள் நான் தூங்கிட்டேன் நிம் நிம்து நான் தூக்கத்துல நான் இப்ப சொர்க்கத்துல இருக்கிறேன் நபிசல்லா அலையத்துல கனவுல காண்றாங்க அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் சொர்க்கத்துல சொர்க்கத்துல ஒரு ஒரு சகோதரர் ஓதக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது நபி சொல்லாஹு நான் கேட்டேன் பகுந்தோ மன்ஹாசா ஏதோ தெரிஞ்ச வயசுமா இருக்குது யாத்த சத்தம் சொர்க்கத்தில் கேட்குது ஒரு மனிதனுடைய சத்தம் சொர்க்கத்தை ஒலிக்குதாக இருந்தால் எவ்வளவு சிறப்பான ஒரு மனிதனாக இருக்கேன் நபிசல்லாஹு அலி வசல்லமிடம் பதில் சொல்லப்பட்டு ஹாதா என்று சொல்லக்கூடிய சஹாபித அவர் துனியால ஓதுற குரான் சொர்க்கத்தில் ஒலிக்குது எப்ப சொல்லமா அலைவசலம் இந்த சஹாபிட பேரை கேட்டாங்களோ சஹாபாக்களை சொன்னாங்க மூணு விழுத்தம் இந்த இந்த சிறப்பா கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவர் இவரோட உம்மத உள்ளத்தை சந்தோஷப்படுத்திக்கிறார் உண்மக பணிவிட செஞ்ச ஒரு நல்ல காலியான புள்ள உண்மை இந்த புள்ளைய பார்த்து கையேந்தி துவா கேட்டிக்கிறாங்க இந்த உண்மை உள்ளத்தால சந்தோஷப்படுத்திக்கிறாங்க சூழ்நிலையை பார்த்து இந்த சிறப்பு தான் அல்லாஹப்பு சுபானுபவத்தால இந்த சஹாபிக்கு ஓதுற குரான் துன்யாவில் ஓதுற குரான சொர்க்கத்தை ஒழிக்க வைக்கிற காரணம் இவர் செஞ்ச இந்த இந்த இந்த சிறப்பு கண்ணியமானவர்களே அன்பான பெற்றோர்கள் இந்த இடத்துல சிலவங்களுக்கு சில சில ஜும்மாவுடைய தலையங்கங்கள் இருக்கும் சகோதரர்களே அது சிலருக்கு தான் பாதிக்கும் உதாரணமாக ட்ரக்ஸ பத்தி பேசப்பட்டால் யாரு ட்ரக்ஸுக்கு பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வட்டியை பத்தி பேசப்பட்டா யாரு வட்டியில இருந்து கலந்துக்கிறாங்களோ அவர் அஹமது இல்லாங்குவாரு வட்டியில ஈடுபட்டிக்க கூடிய ஒருத்தர் இன்ஷால்ல இதுக்கு பிறகு நான் கலந்து வரணும்னு நல்ல இருப்பார் ஆனால் இன்று பேசப்படக்கூடிய இந்த தலையங்கம் சகோதரர்களே பேசக்கூடிய நான் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லா ஒன்றும் பெற்றோர் உயிரோடு வச்சிருக்கிறான் அல்லது எங்களோட பெற்றோர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு அமைப்புல கபூர்ல சரி வாழ்ந்து கொள்கிறோம் உண்மை வாப்பா இல்லாம பிறந்தவங்க நாங்க யாருமே உண்மை வாப்பா இல்லாம பிறந்தவங்க நாங்க யாருமே சகோதரர்களே இஸ்லாம் அல்லாஹுக்கு போறோம் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லமுக்கு போறோம் அடுத்த கட்டமாக குரான்ல சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆள் என்றால் அல்லாஹ் பெற்றோர்களை பற்றி பேசுறான் அன்பானவர்களே இன்று எங்கட சமுதாயத்தில் எங்கட புடையலுக்கு உண்மை வாங்கப்பட பொறுமதி தெரியாத பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம் சகோதரர்களே குரான் சொல்லுது உங்களோட பாப்பாவை பார்த்தோம் உங்களோட உமாவை பார்த்தோம் உங்களுக்கு சீ என்ற வார்த்தை கூட சொல்லு அதுக்கு மேல நாங்க பேசின வார்த்தை ஏசுற வார்த்தை அவரை பார்த்து மோத்த சொல்லிக்கிறேன் வாப்பா உங்களுக்கு விளங்குது இல்லை உங்களுக்கு அறிவு இல்லையா இதெல்லாம் ரெண்டாவது குரான் சொல்லுது உங்களோட உண்மை வாப்பாவை பார்த்தோம் உங்களுக்கு சீ இது சொல்ல அனுமதி இல்லை சீ இந்த வார்த்தை சொல்ல குரான் பல தப்பு இல்லை உமா உப்புட்ட வார்த்தை ஒரு மனிதர் ஒரு புள்ள வந்து சொல்றாரு ஏண்ட வாப்பா பெரிய குடிக்காரராய்கிறார் ஏண்ட வாப்பா ட்ரக்ஸ பாவிச்சு தூள் அடிச்சு நாலு பேருக்கு மத்தியில கேவலமா இருந்து இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் ஏண்ட வாப்பா இப்ப எந்த வாப்பாக்கு எனக்கு ஏசேலுமா அடிக்கலுமா அல்லது எந்த வாப்பா எனக்கு வீட்டுக்கு வராமல் வீட்டுல திறக்க விட்டுமாண்டா கண்ணியமானவர்களே இஸ்லாத்துடைய சட்டம் என்ன தெரியுமா உங்களோட வாப்பா தூள் அடிக்கிற மனுஷன் ஆகிக்கட்டும் உங்களோட வாப்பா குடிக்கிற மனுஷன் ஆகிக்கட்டும் உங்களோட வாப்பா காத்தா நாலு பேர் காரி துப்புற ஒரு மோசமான கெட்ட மனுஷன் ஆகிக்கட்டும் குரான் சொல்லுது உங்களோட வாப்பாவை பார்த்து உங்களுக்கு சீனு சரி சொல்ல அப்படியாப்பட்ட வாப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு புள்ள வந்து சொன்னாங்க அதுல பெரிய செய்யறாரு இப்ப இந்த எனக்கு வீட்டுக்கு எடுக்காம உங்களை வெளியே வரட்டேலுமா எனக்கு அவருக்கு ஏற்றேலுமா அவருக்கு அடிக்கலுமா என்று கேட்டால் குரான் சொல்லுற சகோதரர்களே உங்களுக்கு அந்த வாப்பா பார்த்து கூட உங்களுக்கு சொல்லுங்க நீங்க வாப்பட கண்டியும் கொடுத்தே ஆகணும் மகன் அந்த வாப்பா எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும் பாப்பட கண்ணியம் கொடுக்கப்பட்டே இன்னொரு வந்து சொல்றாரு வாப்பா தினா செய்யல இது பண்ணல எந்த வாப்பா மார்க்க தொட்டே வெளியே போயிட்டு ஒரு காப்பிரா மாறிட்டார் முர்த்தத் அவர் எங்க மார்க்கத்தில் இல்ல முஸ்லீம் இல்லை இப்ப இப்ப இந்த வாப்பா வீட்டுல இருந்து போய் போக வாப்பாண்டு விரட்டி அவருக்கு ஏற்றி அவர்கிட்ட உள்ளத்தை நோ அடிக்கணுமான்னு கேட்டால் குரான் சொல்லுது உங்களோட வாப்பா வச்சுட்டா இருந்தா அல்லாக்கு மாற்றமான வேலையில் நடந்து அவர் மார்க்க தூட்டு வெளியே போயிட்டார் என்றால் அவருக்கு நீங்க அவருக்கு சரியான புத்திமதிகளை சொல்லணுமே தவிர துன்யால வாழும் பொழுது அவருக்கு சீடு சரி சொல்றதுக்கு இல்லை நல்லதான் நடக்கும் வாப்பட உள்ளத்தை நோவடிக்கல காப்பிரா இருந்தா வாப்பட உள்ளத்தை நோவடிக்கல உங்களோட உள்ளத்தை நோவடிக்கல அது உள்ளத்தை நோவடிக்கிறது சகோதரர்களே இஸ்லாம் அத மிக பெரும் பெரும் பாவத்துல சேர்த்து வச்சு இன்னல்லாக அழைக்கும் பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோவடிக்கிறது அல்லா பெரும் பாவங்கள் கபாயர்கள் அல்லாஹ் சேர்த்து வச்சு நண்பானவர்களே இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹ் பெற்றோரை தந்திக்கிற சுத்தி அந்த பெற்றோருடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குறல்ல சகோதரர்கள் ஹசரத் நபி சொல்லா வலிவு செல்ல அந்த நிலம் உலகத்துடைய நிலம் என்னண்டா வாப்பாவை பார்த்தல் எப்படி இன்னைக்கு அல்ல ஏதோ ஒரு அமைப்புல எனக்கு வாப்பா உண்டோ குறுகிய காலம் தரி சிலவங்களுக்கு அல்ல இன்னமும் ஈக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிறான் அந்த செய்திகளை சிலவங்களுக்கு அல்ல நேரத்தோடு அவர்கள் எடுத்துட்டார் நபித்தல்லாம் வலிவு செல்லக்கூடிய துனியாவுடைய வாழ்க்கை எப்படின்னா வாப்பவர் கண்ணால கண்டில்லை உலகத்துல பிறக்கும் பொழுது வாப்பம் வாப்பாவை காணவே வாப்போட இருக்கிற ஒரு சான் நபிசல்லாம் அலையத்திலுமே கிடைக்கல சரி நாங்கெல்லாம் சரித்திரம் படிச்சிருக்கோம் சரித்திரம் படிச்சிருக்கிறோம் ஹிஸ்டரிய படிச்சிருக்கிறோம் உம்மோட எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க ஆறு வயசு உம்மோம் ஒரு புள்ள ஆறு வயசாக இருக்கும் பொழுது வாப்பம் மோட்டு உம்மோமோ வாப்பட அன்புன்றது அது அல்லாஹுடைய குலத்திலிருந்து வார ஒரு தனியான ஒரு அன்பு அந்த அன்பு எவ்வளவு தான் வந்தாலும் அதை ரிப்ளேஸ் பண்றது கேளாது அது அது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த புலையலோட இருக்கக்கூடிய அந்த இருக்கு தானே அந்த அன்பு தானே இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இது அல்லாத குலத்திலிருந்து வாழ்ந்து யார் வந்தாலும் அந்த அன்புக்கு ஈடு வைக்கிறது கேளாது சகோதரர்கள் கண்ணியமானவர்களே சரித்திர கிதாபுகளில் பதிவு செய்யப்படுவது நபி சொல்லாம் அலிவசனுடைய தாயார் நபிசல்லாஹ் அலிவசல்லம் ஆறு வயசு பிள்ளையை புள்ளையை எடுத்துக்கொண்டு உம்மாயிமன் ரவி அல்லாஹ் அண்ணா அடிமை பெண்மணி இவங்க மூணு பேரும் மக்கால இருந்து மதீனாவுக்கு மதீனால நபிசல்லா வடிவசலோட வாப்பட சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க விசிட்டிங் போறாங்க விசிட்டிங் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தங்கிட்டு திரும்பி வரும் பொழுது அபவான் இடத்துல வச்சு அல்லாஹுக்கு சுபானுபவத்தால மக்காவுக்கும் மதீனாவுக்கு இடப்பட்ட இடம் அது மதீனாவுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மக்காவுக்கு நெருக்கமா மதீனாவுக்கு நெருக்கமா என்றால் அது மதீனாவுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு அந்த ஊர்ல வச்சு அல்லாஹுக்கு சுபானுபவத்தால அசுரத் நபிசல்லா அலி வசல்லமுடைய அன்பு தாயாருடைய ruuxa fidika bikiran அன்பானவர்களே சரத்துல கிதாபுகள்ல வருவது நபி சொல்லாஹ் முடியும் உமா அந்த இடத்துல வஃபாத்தாகினத்துக்கு பின்னால் அடக்கம் செய்யப்படுறாங்க அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால அதுல உம் ஐமன் ரதி ஆறு வயசுக்குள்ள எடுத்துக்கொண்டு அவர்களும் நபி சொல்லாஹ் செல்லமோட சரியான அன்பு பாசம் ஆறு வயசுக்குள்ள ஒரு சஃபர் பெய்த்து ஒரு பிரயாணம் பெய்த்து திரும்பி வரும் பொழுது அந்த பிள்ளைக்கு இருந்த உமாவும் மம்தா போயிட்டாங்க என்று சொல்லி அந்த பிள்ளையை அணைச்சு கொண்டு அந்த பாசத்தோட உமாவை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது திடீர்னு பாக்குறாங்க இந்த ஆறு வயசுக்குள்ளே காணல அங்கும் இங்குமாக தேடி பார்த்து கடை கடைசியாக தாய் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை வைத்து பார்த்தால் நபி சல்லாஹ் வாலிஹி வசல்லம் தாயுடைய கபலுக்கு நின்று எங்கி எங்கி அழுந்த காட்சியை கண்டேன் என்று சொல்லி பதிவு சகோதரர்களே ஒரு தாயினுடைய ஒரு ஆறு வயசு எப்படி தாங்க இதே போன்றுதான் நபிசல்லாம் அலைமுசலமுடைய நிலம் இருந்துச்சு ஆனால் அல்லாஹ் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் வாப்பா உயிரோட தந்திக்கிறான் சகோதரர்கள் அது என்ற வாப்பா இல்ல அது என் என் வீட்டுல பெட்ல படுத்து கொண்டிருக்கிறேன் அது என்ன உண்மை இல்ல அது என்ற சொர்க்கம் சகோதரர்கள் நபி சொல்லா அலி வசலம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க இல்சம் தாயை பத்தி பேசும் பொழுது சொன்னாங்க அவட காலை பெய்து புடிங்க அல்ல அங்க சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் சதம் அல்ஜன் நல்ல அங்க சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் கண்ணியமானவர்களை திரும்பி வராங்க ரெண்டு ஒட்டகத்துல போனாங்க திரும்பி வரும் பொழுது மூணு பேர் பிரயாணம் போனவங்க ரெண்டு பேர் பிரயாணம் போறாங்க அந்த காலத்துல மையத்து செய்தி எங்கட காலம் மாதிரி அவசரமாக அங்கெங்கும் போறதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் இருக்கல்ல அதனால உம்மா மவுத்தா போன செய்தி மக்காவுக்கு போயிட்டு சேரல்ல அப்பதான் அங்க இருக்கிறாரு பொறுப்பாக அப்துல் முத்தலிப் இருக்கிறாரு கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே அங்க போகும் பொழுது ரெண்டு ஒட்டகமும் புள்ளையும் அடிமை பெண்ணும் திரும்பி வராங்க உம்மாவை காணல நபிசல்லாஹு செல்லம் ஆறு வயசு உள்ளகிட்ட அப்பா கேட்கிறாரு உம்மா எங்கன்னு கேட்கிறாரு தரத்திர கிதாபுகள்ல பதிவு செய்யப்படுவது ஹசரத் நபி சொல்லாஹு செல்லம் எப்ப ஒரு மனிதனுக்கு சில சட்டத்துல பதில் சொல்ல இயலாம போகும் இதை வாயால சொல்லிக் கொள்ற ஏலாம் ஒரு கஷ்டம் ஒன்று வரும் அது செல்லாம் அலைவசல்லம் அந்த நிலைமையை உணர்ந்து அப்துல் முத்தலிப் அப்பா அப்படியே கட்டி ஏங்கி அணைந்து கொண்டிருந்தாங்க என் உண்மை மவுத்துன்றது அவர்களுடைய வாயால சொல்லிக் கொள்ளாத நிலம் உருவாகிச்சு சகோதரர்களே கண்ணியமானவர்களை நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் அல்லா இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு உண்மை அப்பா இன்னும் உசுரோட வச்சுக்கிறானா இட்ஸ் நாட் டூ லேட் இன்னும் நாங்க இன்னும் நாங்க பின்னுக்கு இல்ல அல்லா இன்னும் எங்களுக்கு சான்ஸை தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே ஆறு வயசுல உமா மவுத்தா போறாங்க உம்ரத்துல் ஹுதேபியாக்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் மக்கா மதீனால இருந்து மக்கால இருந்து மதீனா ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால ஹுதைபியாவுடைய உடன்படிக்க நடக்கிற டைம்ல சகோதரர்களை உம்ராவுக்காக வேண்டி சஹாபாக்களோட எப்ப நபிசல்லாஹு அலஹி வசல்லம் மதீனால இந்த மக்காவுக்கு வந்தாங்களோ மக்காவுக்கு வரும் பொழுது இந்த அபவான் இடத்துல தனது தாயுடைய கபருக்கிட்ட வந்தாங்களாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சகோதரர்களே ஆறு வயசுல உமா மவுத்து நான் சொல்ற இது நடக்குது எப்பண்டா நபி அலி வசல்லம் ஐம்பத்தி மூணாவது வயசுல மதீனாவுக்கு போயிட்டு மதீனால சில வருடங்கள் இருந்ததுக்கு பின்னால் பின்னால நபி சல்லாஹூ அலி வசலம் அங்கிருந்து அப்ப உண்மை மௌசா போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசுல நாங்க எடுத்து பிரிச்சு பார்த்தாலும் சகோதரர்களே கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் மேலாக உமா மௌத்தா போனதுக்கு பின்னால நடக்கக்கூடிய சம்பவம் சகோதரர்களே அந்த இடத்துல வச்சு நபிசல்லாஹு அழகி செல்லம் அழுந்த அழுக சகாபாக்கள் சொல்றாங்க நாங்க அவர்களுக்கு சூடால் இருந்த நாங்க எல்லாரும் நபிசல்லாஹு அழகி செல்லமோடு சேர்ந்து அழ ஆரம்பிச்சுட்டோம் இன்னொரு விவாதத்துல வருது பத்து மக்காக்கு நபிசல்லாஹு அழகி செல்லம் திரும்பி போகும் பொழுது அந்த இடத்துல இருந்து தாயுடைய கபுல வச்சு அழுந்தாங்க ரொம்ப ரவி எல்லாம் கேட்டாங்களாம் யார சொல்லுங்களா நீங்க இப்படி அலுவலத்தை வாழ்க்கை வாழ்க்கையில நாங்க பார்த்ததே கிடையாது யாரா சொல்லலாம் இவ்வளவு அழுவுறீங்கன்னா என்னத்துக்காக வேண்டி அழுவுறீங்க சொன்னாங்களாம் நபி சொல்லலாம் அலைவசலம் ஹாதா கபர் உம்மி இது எந்த தாயினுடைய கபர் பத கருத்து வாலிதத்தி என் உம்மோட நினைவு எனக்கு வந்துட்டு என் ஆறு வயசுல மௌத்தா போன என்ன தாயுடைய நினைவு வந்துட்டு என்று சொல்லி நபி சொல்லலாம் அலைவசல்லம் அழுந்ததாக அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படும் சகோதரர்களே ஹசரத் புரைதா ரதி அல்லாஹ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஹசரத் புரைதா ரதி அல்லாஹ் சொல்றாங்க அன்றைய தினம் தாயுடைய கபரு கிட்ட வச்சு நபி சொல்லலாம் சொல்லாம் அலைவசல்லம் அழுந்தத மாதிரி அதுக்கு முன்னால நாங்க அழுந்த ஒரு காட்சியை நாங்க காணலாம் அவ்வளவு ஏங்கி ஏங்கி தனது தாயுடைய கபருக்கு அழுந்தாங்க சகோதரர்களை நான் என்ன சொல்லுவாரு வாரேன் உம்மா போயிட்டு ஆறு வயசுல என்றால் ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயோட ஐம்பது வருஷத்துக்கு புறவும் இருக்கக்கூடிய இறக்கத்தை பாருங்க சகோதரர்களே இன்று எங்கட பிள்ளைகள் உமா பாப்பா போயிட்டு கபூர்ல வச்சா கூடினா ஒரு மாசம் கூடினா ஒரு ஒரு வருஷம் கண்ணியமானவர்களே அதுக்கு புறம் அந்த பிள்ளைகளுக்கு உமா பாப்பட கபூரை போயிட்டு கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு பெருநாளே வரும் ஒரு ஹஜ்ஜு பெருநாளே வரணும் ஒரு நோம்பு பெருநாளே வரணும் கொஞ்சம் மையவாடிக்கு போயிட்டு வாரத்துக்கு அந்த வாப்பாவை நினைச்சு கடைசி எத்தனை பேர் நாங்க துவா கேட்டு இருக்கிறோம் சகோதரர்களே என் உமாவை நினைச்சு நாங்க எத்தனை பேர் கையேந்தி துவா கேட்டு என் உமக்காக வேண்டி நான் கொரோனா எத்தனை பேர் சகோதரர்களே அன்பான வேளாண் பெரியவர்களே சகோதரர்களே பெற்றோர்கள் ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன தெரியுமா இதைத்தான் நபி சொல்லாம் அலையம் சொன்னாங்க ஒரு வாப்பா ஒரு சாலையான புள்ளை விட்டுட்டு போறாரு அந்த புள்ள அந்த வாப்பா கபருக்கு போனதுக்கு பின்னால இவரு கபருக்கு போறாரு வாப்பா உமா சும்மா வைக்க மாட்டாரு நன்மைகளை கபருக்கு அனுப்பி கொண்டே இருப்பாரு கை இந்த வாப்பட கபுரம் இது சகோதரர்களே அன்பானவர்களே இன்றைக்கு தாய் தந்தைகள் மௌத்தா போனவர்கள் இந்த இடத்துல நாங்க இருப்போம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல நாங்க வச்சு பார்ப்போம் ஏண்ட உமாக்கு ஏண்ட வாப்பாக்கு நான் எவ்வளவு துவா செஞ்சு இது ஒரு பெரிய பிரச்சனை சகோதரர்கள் இன்றைக்கு சமுதாயத்துல இந்த அந்த கபருக்கு மையவாடிக்கு போறதுக்கு பெருநாள் ஒன்றே வரணும் உங்களோட கபருக்கு வருஷத்துக்கு ஒருக்க பார்க்க வேண்டிய அல்கலா சகோதரர்களே வருஷத்துக்கு ஒருக்க விசிட் பண்ண வேண்டிய கபுரா சகோதரர்களே ஏழு மண்டா ஒவ்வொரு தினமும் நாங்க விசிட் பண்ணோம் என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் என்று சொன்னாரு நான் எப்பொழுதுமே குப்பியாவட்ட பள்ளிக்கு தானே அவரு ஜும்மா சொல்லுவாரு நான் எங்க இருந்தாலும் அவரோட ஆபீஸ் இருக்குது கொஞ்சம் தூரம் மருதானில இருக்குது அவர் அப்படி இருந்தும் அவர் சொல்றாரு எனக்கு பக்கத்துல ரெண்டு மூணு பள்ளி இருந்தாலும் நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் நேரத்தோட குப்பியாவட்டை போற அதுல என்னது தெரியுமா வேற ஒன்றுக்கும் இல்ல ஒவ்வொரு நாளும் நான் ஜும்மா தொடர்ந்துட்டு என் வாப்பாவும் ரெண்டு பேரும் மௌத்தா பேரு பக்கத்துல அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் இடத்துல போயிட்டு அவர்களுக்கு நான் துவா செஞ்சுட்டு தான் இது புள்ள இது புள்ள நான் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செஞ்சுவார் அவர் சொல்றாரு நாங்க இன்றைக்கு இப்படி ஒரு அமைப்புல இருந்தோம்டா ஏண்ட உண்மை என்னைய பார்த்து கொண்டு ஏண்ட வாப்பா என்ன காட்டின வழிகாட்டல் தான் நாங்க இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு அளவு நல்லவா இருக்கிறோம் அந்த தாய் தந்தைக்கு அந்த சீதேவிகளுக்கு நாங்க துவா செய்யாட்டி அவர்களுக்காக வேண்டி நாங்க கொரான் ஓதாட்டி அவர்களுக்கு ஏதாவது நல்ல பதத்தாக்கள் செஞ்சு அவர்களை நாங்க நினைக்காட்டி சகோதரர்களே சில சில சிலரை பார்க்கலும் என்ன விஷயம் செஞ்சால் ஒரு சதக்கா கொடுத்தாலும் என் வாப்பட கபருக்கு போய் சேரட்டும் ஒரு சதக்கா கொடுத்தாலும் என் உம்மட கபருக்கு போய் சேரட்டும் குரான் எடுத்தாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் உங்கம் செஞ்சாலும் தவா கொண்டு செய்யும் பொழுது யாருலாம் என்ற வாப்பா யாருலாம் என் உமா உம்மா வாப்பா மௌத்தா போனாலும் இன்று வரைக்கும் அந்த பெற்றோட நினைவோடே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள் நான் இன்றைக்கு பார்க்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு எங்கட சமுதாயத்துல சில பாவங்கள் இருக்குது கண்ணுக்கு முன்னால பெருசா விளங்கும் ஆனால் இன்றைக்கு கண்ணுக்கு பெருசா விளங்காம உள்ளுக்கால நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்ன தெரியுமா பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு வயசான ஏழாத ஒரு காலம் வந்தா அவர்களை பிள்ளைகள் பாக்குறதுக்கு ரெடி இல்லை எப்படி அந்த பெற்றோர்கள் சின்ன வயசு அந்த புள்ளையில பார்த்தாங்களோ அந்த புள்ளையில அதே மாதிரி அவங்க வயசுக்கு போனதுக்கு பின்னால பாக்குறது இல்ல குரான் சொல்லுது சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு மூணு கட்டம் வருது உங்களுக்கு ஒரு கட்டம் வந்துச்சு எப்படியாப்பட்ட கட்டம் தெரியுமா உங்களுக்கு சொந்தமா தின்ன தெரியா உங்களுக்கு குடிக்க தெரியா உங்களை குளிப்பாட்டு போல உங்களுக்கு தெரியா உங்களுக்கு டாய்லெட் போக தெரியா இதெல்லாம் வந்த டைம் உங்களுக்கு செஞ்சு தெரியாது உங்களோட பெத்த பெற்றோர் உங்களோட உமா வாப்பா இஸ்லாம் சொல்லுது இதே நிலைமை அல்லாஹ் எல்லாரும் கொடுக்க மாட்டான் இதே நிலைமை சில வேலை உங்களுக்கும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் உங்களோட வாப்பாக்கு சொந்தமா தின்ன இல்லாத ஒரு நிலைமை வரும் அவர் படுத்த படிக்கையில போயிட்டுவார் உங்களோட வாப்பாக்கு அவர் எப்படி எப்படி என்ன வேலைகள் அவர் செஞ்சாலும் அது செய்ய இல்லாத நிலைமை வரும் உங்களோட உண்மைக்கு சரியா சிந்து இல்லாத நிலைமை வரும் அந்த டைம்ல அவங்களோட உண்மைக்கு சொல்லணுமா குளிப்பாட்டி கொள் குடிக்கிறதுக்கு இல்லாத ஒரு நிலைமை வரும் இஸ்லாம் சொல்லுது இப்ப எடுத்த கடனை திரும்பி கொடுங்க அன்பானவர்களே மிக கசப்பான எங்களோட சமுதாயத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு நடேன் என்றால் இந்த தலையங்கத்துல நான் எங்கெங்கெல்லாம் பேசுறேனோ சத்தியமாக சொல்றேன் சகோதரர்களே ஒவ்வொரு பள்ளியிலையும் கண்ணீரோட சில பெற்றோர்கள் என்னைய சந்திக்க வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க அதுல நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு சரி என் வீட்டுல அந்த அநியாயம் எனக்கு நடக்கும் கண்ணியமானவர்களே பெற்றோர்கள் வயசுக்கு ஏழாம் போன காலத்துக்கு பின்னால அவங்கள பார்க்கிற யார பொருள் இஸ்லாம் யார கடமை வச்சு பிள்ளைகளை கடமை வச்சு நான் இல்ல பள்ளியில ஒரு நாள் சுகம் தொடர்ந்துட்டு வெளியே வந்தால் ஒரு வயசான தாயை கண்டன் எனக்கு அவங்கள தெரியும் சின்ன காலத்துல நான் அவங்களோட எங்களை எங்களோட எங்களை நான் எனக்கு அவங்கள பார்த்திருக்கிறேன் எனக்கு அவங்கள தெரியும் அவர்களிடத்துல நான் கேட்டேன் என்னமா நீங்க இங்கே எனக்கு எனக்கு ஆச்சரியமாக போச்சு நான் அவங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறேன் நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க சுகோக பின்னால பள்ளிக்கு வெளியே ஒரு மிஸ்கீனாக இருந்து கொண்டிருந்தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னமா நீங்க இந்த டைம் என்ன செய்றீங்க இப்படி வந்தீங்க அவர் சொல்றாரு வாப்பா நான் இன்றைக்கு வீட்டுல இருந்து வெளியே வரல நான் மூணு மாசமா ரோட்ல இருக்கிறேன் வாப்பா நான் கேட்ட கூட மகன் ஒரு மகன் அவன் சொல்ற அவன் அப்படியே ட்ரக்ஸுக்கு போயிட்டு அவன் எடுக்கிறதுக்கு இல்ல மத்த பிள்ளைக்கு அவங்க என்னைய பார்த்துக்கொள்ள ரெடி இல்ல கடைசியா நம்ம அவள்கிட்ட ஊர்ல இருந்த வாப்பா கடைசியா அவரும் என்னைய விரட்டிட்டா அதுவும் என்னை வீட்டுல இருந்து வரைச்சிட்டா அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு மசியோ தெரியும் என்ன சார் திண்டதுக்கு எடுத்தாரன் நான் கேட்டேன் நீங்க என்ன திண்டிங்க அவனு கேட்டேன் கண்ணியமானவர்களே அவன் எனக்கு சொன்னான் பவல் தேவட்டக்கா பள்ளிக்கிட்ட வச்சு ஒரு சோறு பாசல் கிடைச்சு வைப்பா நான் அதை தின்னுட்டு அப்படியே மூடி வச்சு ராவ் அதை துறக்கிற நாரி பேசிருந்துச்சு நான் ஓரத்தால் அந்த சாப்பாடை தின்னுட்டு நான் இருந்தேன் மாணவர்களே அந்த தாயுடைய கண்ணீருக்கு இந்த பிள்ளைன்னு எல்லா கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம் இந்த தாய் வடிக்கக்கூடிய கண்ணீர் அது கண்ணீரில் அது நரக நெருப்பு சகோதரர் ஒரு புள்ளைய பார்த்து ஒரு உம்மட கண்ணால கண்ணீர் கொட்டுதுண்டா ஒரு ஒரு மகன் நடத்தைய பார்த்து வாப்பட கண்ணால கண்ணீர் கொட்டுதுண்டா ஒரு மகன் நடந்து கொண்ட முறைய பார்த்து உண்மை வாப்பட உள்ளம் நோவடியதுண்டா ஒரு மகன் நடக்கிற முறைய பார்த்து மனசால வாப்ப பயப்படுறாருன்னா வாய தொடர்ந்து இந்த புள்ளையோட பேசுறதுக்கு சகோதரர்களே விளங்கிக்கோங்க நரகத்துடைய வாசல்ல இருந்து கொண்டு நரகம் பெற்றோருடைய உள்ளத்தை நோவடிக்கிறதுக்கு எந்த சாத்தும் பெற்றோர்களை அல்லா எப்பயுமே உயர்த்தி தான் வச்சிருக்கிறார் பெற்றோர்களோட எந்த ஒரு எந்த ஒரு நெகோசியேஷன் நாங்க பண்றதுக்கு இல்லாது நபிசல்லாம் வலைவசல்ல வருவாங்க வாலிப சாபாக்கள் வருவாங்க யார சூழல்லாம் யுத்தத்துக்கு சேர்த்துக்குவோம் யுத்தத்துக்கு வர ஆசை கேட்கிற கேள்வி முதல் கேள்வி என்ன தெரியுமா ஐயுன் வாலிதா உங்களோட உம்மை வாப்ப உயிரோடு இருக்கிறாங்களா உம்மை வாப்ப உசுரோடு இருக்கிற புள்ளையில யுத்தத்துக்கு சேர்க்க மாட்டாப்பா சொல்லுவாங்க நீங்க இந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து நீங்க இந்த யுத்தத்துக்கு வாரீங்க அந்த சொர்க்கத்தை எல்லாம் உங்களோட உம்மை வாப்பாட்ட வச்சுக்கிறான் அதை நீங்க போய் தங்க தேடி உனி யுத்தத்துக்கு எல்லாம் வந்து ஷஹீதாவெல்லாம் தேவையில்லை அல்லா அந்த சிறப்போட வீட்டுல வச்சிருக்கிறான் அவங்களோட உண்மை கிட்ட வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்தை உங்களோட உண்மை கிட்ட வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்தை உங்களோட மாப்ப கிட்ட வச்சிருக்கிறான் உங்களோட சொர்க்கத்தை நீங்க அந்த சொர்க்கத்தை அங்க செய்துக்கோங்க பாபாக்களை பார்த்து ஒரு முறை நபி சொல்லாம் வலை விட்டுலாம் ரகிம அன்பு ரகிம அன்பு ரகிம அன்பு மூடு விடுத்தம் மிகப்பெரிய நஷ்டவாளி மிகப்பெரிய நஷ்டவாளி சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லுதான் மூணு விடுத்தம் ஒரு ஆளை பார்த்து சொல்றீங்க அவ்வளவு பெரிய நஷ்டவாளி யார் யாரும் சொல்லலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அல்லாஹ் யாருக்கு எந்த புலேலுக்கு அந்த பெற்றோர்கள் வயசாக இருக்கிற காலத்துல அவங்களோட இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தானோ ஒன்றோ ரெண்டு பேர் அல்லது அந்த ரெண்டு பேர்ல ஒத்தரோட சரி இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தும் சொர்க்கத்தை தேடாத பிள்ளைகிறாரு அந்த பெற்றோரை வச்சு இவர் தான் மிகப்பெரிய நஷ்டவாதி அன்பானவர்களே மிகப்பெரிய ஒரு கசப்பான பல இடங்கள்ல விசேஷமாக நான் வெளியில பேசல எங்கட நாடு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு வயசான காலத்துல பெற்றோர்கள் புறக்கணிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அடுத்த ஒன்று பொம்பளை உண்மை ஹாஸ்பிட்டல் போன அவட தாத்தாவோட ஏன்மா அவளுக்கு பிள்ளைகள் இல்ல வாப்பா மூணு பிள்ளை நாலு பிள்ளைகளே பார்த்து கொள்றதுக்கு யாரும் இல்லை நான் ஒரு எல்டர் ஹோம் விசிட் பண்ணினேன் ஒரு முதியோர் இல்லத்தை விசிட் பண்ண அங்க ஒரு தாய் எங்கள்கிட்ட கண்ணீரோட சொன்ன ஒரு செய்தி சகோதரர்களே அவ சொல்றா என் மாப்பிள்ள நேரத்தோட மவுத்து எனக்கு ஒரு புள்ள அந்த புள்ளே நான் முழுசாகும் நான் வாப்பாவும் நான் தான் உமாவா தான் அப்படி நான் இந்த பிள்ளைய வளர்த்தெடுத்து இவனுக்கு நல்லா படிக்க வச்சு இவனை தொழிலும் நல்ல ஏற்பாடு பண்ணி இவன் கல்யாணம் முடிச்சு போனதுக்கு போறோம் இப்ப இவனுக்கு என்னைய பாக்குறது கஷ்டமா இப்ப நான் ஒரு தலைவலி மாதிரி ஆகிட்டு ஏன் இவர் இவருடைய பிசினஸும் இவருடைய ஃபேமிலியும் இப்படின்னு ஆகிட்டாரு எனக்கு பைத்தியம் என்று காரணம் சொல்லி என்னைய போனாரு இங்க போட்டு பேசிக்கிறவங்க அந்த தாய் எங்கள்கிட்ட சொன்னது சகோதரர்கள் அந்த தாயுடைய கண்ணீருக்கு இந்த புள்ள நாளைக்கு கிட்ட என்ன பதில் சொல்லுவார் சகோதரர்கள் அந்த தாயுடைய கண்ணீருக்கு இந்த புள்ள நாளைக்கு கிட்ட என்ன பதில் சொல்லுவார் சமோதரர்களே பெற்றோர்கள் வயசான காலத்துல முதியோர் இல்லத்துக்கு எந்த போகிற ஆட்கள் இல்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வச்சு பார்த்துக்கணும் உங்களோட வாப்பா செலவையில வேலை அடுத்தவங்கள மாதிரி பெரிய வசதி இல்லாத மனுஷன் ஆயிக்கலும் உங்களோட வாப்பாட நான மாதிரி பெரிய கடை வச்சு இல்லாத ஒரு மனுஷன் ஆயிக்கலும் உங்களோட வாப்பா வேண்டா ஊர்ல எல்லாரும் கணக்கெடுக்காத ஒரு மனுஷன் ஆயிக்கல ஆனா உங்களுக்கு வாப்பா அதிக தலையில தூக்கி வைக்கத்தான் அவங்களோட உம்மா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்ன நடந்தாலும் மார்க்கத்துக்கு வெளியானாலும் ஒரு புள்ள ஒரு புள்ள ஒரு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடனையை செஞ்சே ஆகணும் இது இஸ்லாத்தினுடைய சட்டம் யாரு சார் இந்த சட்டத்தை மீறாங்கடா ஒரு படி மேல போறாங்கடா இல்ல நான் என்னோட வாப்பாக்கு இதுக்கு மேல நான் பேசுவேன் சகோதரர்களே அந்த மனிதன் நரகத்தை சம்பாதிக்கிறார் இது மிக பெரும் பாவம் எப்படி தினாக்கு நாங்க பயப்படுறோமோ எப்படி வட்டியை பத்தி பயப்பட்டு பேசுறோமோ அதே சமத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாவம் சகோதரர்களே பெற்றோர்களுடைய உள்ளம் நோவடிக்கப்படுறது அன்பான அன்பான பிள்ளைகளே அல்லா சிலருடைய பெற்றோரை நேரத்தோடு இன்னைக்கு அவங்க அழுகுறாங்க எல்லாம் ஏண்ட உமா இருந்தா நான் எவ்வளவு பசங்க பாத்திப்பேன் என் வாப்பா இருந்தா நான் அவங்களை எவ்வளவு பசங்க பாத்திப்பேன் பானதுரையை சேர்ந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச எங்களோட தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் கிட்ட சொன்னாரு அன்றைக்கு அவரது உமாக்கு சோம் இல்லையாம் படுத்த படிக்க இருக்கிறாங்க அவர் சொல்றாரு அதுல நான் என் உமா வண்டிக்கு தூங்க போகல பெட்ல இருந்து அப்படியே அவங்களுக்கு விளங்காம எனக்கு கையில வந்து டாய்லெட்டுக்கு போயிட்டேன் நான் ஒரு சொட்டு அதை சீண்டெடுக்கல அதுதான் எனக்கு செஞ்ச பாக்கியம் விட்டு நான் நினைச்சேன் இதால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நான் நினைச்சேன் நான் அதை ஒரு தொட்டு மனசுல அடே என் மேல மலம் கழிக்கிறாங்களே நெருக்கல்ல நான் அந்த டைம்ல நினைச்சேன் இதே மாதிரி என் உம்மோட மேல நான் எவ்வளவு செஞ்சேன் சுபகானம் இது புள்ள இது புள்ள எழுமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க ஒரு மனுஷனுக்கு வியாபாரத்துல சிக்கல் டென்ஷன் ராவடி தூக்கம் போகுது இல்ல பிரச்சனை இல்ல எப்படி நாங்க எங்கட அமல்கள் எல்லாம் பாக்குறோமோ இளமாக்கள் சொல்றாங்க கட்டாயமா பாருங்க உங்களுக்கும் உங்களோட உம்மடன் தொடர்பு சீராகிதான்னு பாருங்க எப்ப பெற்றோர்களுடைய விஷயத்துல குறப்பாடு நடக்குமோ அல்லாஹ் அவருடைய பிசினஸ்ல லொச கொடுப்பாங்க பறக்க செய்ய மாட்டாங்க நாங்க நினைச்சுக்கிறேன் மாசால தொழுகிறோம் தானே ஓதுரும் தானே இனி வாப்பா இனி அவரோட நாங்க மிச்ச காலமா பேசுறது நான் அவர் கணக்கு எடுக்கிறல்ல நாங்க போயிட்டு வரல இல்ல சகோதரர்கள் பெற்றோர்கள் என்றது இந்த பெருநாளைக்கு மட்டும் போயிட்டு வாப்பா ஒரு சாரத்தை சேட்டை கொடுத்து அவங்க அதை எதிர்பார்க்கறல்ல நம்மளோட சல்லியமானம் ஒன்றுமானம் வாப்பா பாரு சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லி பேசி அந்த போதும் உங்களோட உமா உங்கள்ட்ட உங்களோட சல்லி எதிர்பார்க்கறல சில மூலையை நினைக்கிறேன் இந்த சல்லியை வச்சு சமாளிக்கலும் என்று பெற்றோரை யார வேண்டாலும் சல்லியை வச்சே ஏமாத்தலும் பெற்றோர்களை சல்லியை வச்சே ஏமாத்த இயலாது நீங்க சல்லி கொடுக்காட்டியும் பரவாயில்ல உங்களோட வாப்பா பார்த்து அன்பா ஒரு வார்த்தை சந்தோஷமா உங்களோட உம்மனை மூஞ்ச பார்த்து பேசுங்க அல்லாஹ் அப்து சுபான அல்லாஹ் செழிப்பு வருவார் அதுல துமர் ரதி அல்லாஹ் ஒரு மனிதன் வந்து மக்களை வச்சு கேட்கிறாரு ஒரு மனிதனை காட்டி கேட்கிறாரு காபத்துள்ளால கடும் சூடாகிக்குது ஒரு மனிதன் என்ன செய்யறாருன்னா உண்மை அப்படியே தோல்ல வச்சு கொண்டு தவாப் செய்யறாரு இந்த மனிதன் இந்த காட்சியை பார்த்து இந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க ஒரு தாய தோல்ல வச்சு கொண்டு இவ்வளவு சூடாக இருக்கும் பொழுது இந்த சூடுல கூட தவாப் செய்யறாரு என்று சொல்லி அதுல குமரதி எல்லாம் பார்த்து அந்த மனிதன் கேட்கிறாரு கலீஃபா அவர்களே இந்த மனிதனை காட்டி கேட்கிறாரு இந்த மனிதன் செய்யக்கூடிய இந்த செயலை பாருங்க உமக்கு இப்படி ஒரு சேவை ஒன்று செய்கிறார் இவர் செய்யக்கூடிய இந்த செயலால ஒரு தாய்க்கு ஒரு புள்ள செய்யக்கூடிய கடமையை செஞ்சவராக ஆகிவிடுவாரா என்று கலீஃபா உமரதி அல்லாஹன் கேட்கும் பொழுது அந்த உமரதி அல்லாஹன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா அவர் செய்யக்கூடிய இந்த செயல் இருக்குதானே அந்த தாய் இவரை பெற்றெடுக்கும் பொழுது கத்திப்பாவை வருத்தத்தின் காரணமாக அவ கத்துற ஒரு கத்துக்கு தனிக்கு சமமாகாது அந்த தாய் உங்களை வெற்றி வளர்ப்பதெல்லாம் ரெண்டாவது ஒரு தாய் பெற்றெடுக்கும் பொழுது படுற கஷ்டம் இருக்குதானே அந்த கஷ்டத்துல வருத்தத்தின் காரணமாக அவ்வளவு வருத்தத்தை சுமந்தும் அந்த வருத்தத்துக்கு பின்னால் உங்களோட மூஞ்ச பார்த்ததோட அந்த தாய்க்கு அவ்வளவு நேரம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போகுது தானே சொன்னாங்க அமரது எல்லாவான் ஒரு தாய் கத்தக்கூடிய ஒரு கத்திக்கு தானே இதுக்கு சரிவர செய்கிற இந்த செயல் சமமாக மாட்டுச்சு கண்ணியமானவர்களே பல பயான்கள் கேட்கிறோம் பல ஹதீஸ்கள் கேட்கிறோம் நாங்க தெரியாத பயான் தெரியாத மக்கள் இல்லானால் வாழ்க்கையில மாற்றம் வரணும் ஒரு மனிதனுக்கு எந்த காரணத்துக்கு வரணும் இந்த இடத்துல யாரு சரி உண்மமாப்பட உள்ளத்தை நோடிச்சவர்கள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு சகோதரன் முன்னுக்கு பாஞ்சு ஒரு சகோதரருக்கு கண்ணத்துக்கு அரைஞ்சார் சகோதரர்களே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார் அடிச்சவர் யார தெரியுமா யாரும் இல்ல சொந்த மகன் தான் வாப்பா அடிச்சார் அல்லா குரான்ல சீந்து சரி சொல்ல வானம் என்று பொழுது ஒரு புள்ளைக்கு எப்படி தாயை தந்தையை பார்த்து கைய நீட்டையிலும் சொல்லுவது அல்லா சீனும் சொல்ல வானம் என்றானே அல்லா சீனும் சொல்ல வானம் என்றானே நாங்க சரித்திரம் படிக்காதவர்களா படிக்காத சரித்திரங்களா மூணு பேர் போயிட்டு ஒரு தொகையில மாற்றாங்க பெரிய கல்லொன்று வந்து அப்படியே தொகையுடைய வாசல மூடிட்டு அசைக்கிறது கேல நினைச்சும் பார்க்கல அவ்வளவு பாரமான ஒரு கல் வந்து அந்த வாசல மூடி மூணு பேரும் உள்ளுக்கு உள்ளுங்க உள்ளுக்கு மாட்டிட்டாங்க மூணு பேரும் மசூரா பண்றாங்க வேற வழி இல்ல உதவி செய்யக்கூடியவன் அல்லா மட்டும்தான் நாங்க அல்லா கிட்ட ஏதாவது முறையில செஞ்ச நல்ல அமல் வலிக்கும் தானே இந்த அமலை வச்சு நாங்க அல்லா கிட்ட ஒவ்வொருத்தரும் துவா கேட்போம் அல்லா எங்களுக்கு உதவி செய்யறான்னு பார்ப்போம் ஒரு சகோதரர் நீண்ட சம்பவம் இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் ஒரு சகோதரர் ஒரு துவா செய்யறாரு அலமது இல்லா இஹ்லாசா செஞ்சதுனால அந்த கல் ஒரு சொத்தை அசைது ரெண்டாவது சகோதரர் அவர் செஞ்ச ஒரு அமலை சொல்றாரு அந்த கல் இன்னும் கொஞ்சம் அசைது கடைசியாக இன்னும் வெளியே வாரத்துக்கு இயலாது கல் இன்னும் அசையல்ல இன்னொரு மனிதர் கையேந்தி அல்லா கிட்ட அவர் ஓதின குரான சொல்லல அவர் தொழுந்த தொழுகையை சொல்ல சொல்லல அவர் கொடுத்த சதக்காவை சொல்லல அவர் கையேந்தி சொன்னார் அல்லா ஏந்த பழக்கம் ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்கு வரும் பொழுது என் தாய் தந்தையர்களுக்கு முதலாவது உணவு அளிப்பேன் என் தாய் தந்தைகளுக்கு முதலாவது உணவு அளிப்பேன் அவங்க சாப்பிட்டதுக்கு பின்னால தான் நான் என் குடும்பத்துக்கும் என் புள்ளைகளுக்கும் கொடுப்பேன் அல்ல இதே மாதிரி ஒரு நாள் நான் இரவுல வரும் பொழுது ஏந்த தாய் தந்தை அவர்கள் தூங்கியிருந்தார்கள் அவர்கள் தூங்கியிருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லாம போச்சு என் புள்ள பசியில் அழுந்து அழுந்து இருந்தும் கூட அல்ல நான் என் புள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கல என் உம்மா எலும்ப காட்டில் நான் பார்த்திருந்து என் தாய் எழுதினத்துக்கு பின்னால தான் அல்லா நான் அவர்களுக்கு சாப்பாடு ஊட்டினத்துக்கு பின்னால தான் நான் என் குடும்பத்தை கொடுத்தேன் அல்லா இந்த அமல் உனக்கு விருப்பமானதாக இருந்தால் நாங்க இப்ப மாற்றிக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பார்க்கு சொன்னதோட அந்த கல் போனதா இல்லையா சகோதரர்களே அந்த கல் அசஞ்சு போனதா இல்லையா சகோதரர்களே இந்த சம்பவங்களை நாங்க படிச்சு இல்லையா இந்த சம்பவங்கள் எங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் ஒரு மனிதன் இவ்வளவு அமல் செஞ்சிருந்தும் கூட ஒரு தாயை முன்னுக்கு வச்சு ஒரு தாய்க்காக வேண்டி செஞ்ச ஒரு அமல சொன்னதோட அல்லா மாட்டிருந்த அவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொடுத்தானா இல்லையா அதுல மரியம் அலை சலாமுக்கு அல்லாஹ் புள்ளைய கொடுக்கிறான் எப்படி வாப்பா இல்ல சாலிகான இபாதத்துல ஈடுபடுற ஒரு பொம்புல பத்தினியான ஒரு பொம்புலைக்கு மாப்பிள்ளை இல்லாம புள்ள பிரெக்னன்ட் ஆகினா இன்னைக்கு என்ன கதை கதைப்பாங்க சகோதரர்களே மக்கள் என்ன பேச்சு பேசுவாங்க இன்று எதே பேச்சு பேசுவாங்களோ அதே பேச்சை தான் அன்றும் பேசினார்கள் மரியம் அலை சலாமுக்கு ஜிப்ரில் அலை சலாம் வந்து ஒரு ஊது ஊதினாங்க பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க சுபான் அல்லா மரியம் அலை சலாம் அவர்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது பயம் வர ஆரம்பிக்குது மரியம் அலை சலாம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க இந்த நிலைமை எனக்கு நடக்காம நான் மவுதா பேசியிருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த புள்ளைய கொண்டு பேச்சு நானும் இந்த சமுதாயத்துல என்னான்னு சொல்ல போறேன் புள்ள கிடைக்க காட்டி மறைச்சு மறைச்சு இருந்தாங்க கண்ணியமானவர்களை அல்லா குரான்ல சூரா மரியம்ல சொல்றான் அந்த பிரெக்னன்டுடைய அந்த புள்ள கிடைக்கிற வருத்தம் வந்ததோட ஈச்சப்பழம் மரத்துக்கு கீழே இருந்து மரியம் அலை அழ ஆரம்பிக்கிறார் அவங்களுக்கு புள்ள கிடைக்கிறத விட அழு என்னண்டா இந்த புள்ளைய நான் இந்த சமுதாயத்துக்கு எப்படி கொடுப்பேன் மறைய அலையலாம் இந்த தாத்தாக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும் யாருக்கும் தெரியாது என்ன கேவலமான பேச்சு பேசுவாங்க ஒரு மாப்பிள்ளை இல்லாம புள்ள கிடைக்கிறதாக இருந்தால் அல்லாஹுடைய ஏற்பாடு சகோதரர்களே கண்ணியமானவர்களே கீழே இருந்து ஒரு சத்தம் வருவது ஆறுதல் சொல்லி ஒரு சத்தம் நான் சுருக்கமாக சொல்றேன் ஆறுதல் சொல்லி ஒரு சத்தம் வருவது அந்த புள்ளை அந்த மரியம் அலையலாம் சொல்லப்படுவது நீங்க எடுத்துக்கொண்டு போங்க நீங்க எடுத்துக்கொண்டு போகும் பொழுது உங்கள்கிட்ட யாரு சார் என்ன சார் கேள்வி கேட்டாங்கன்னா புள்ள யாருன்னு நீங்க ஒன்றும் பேசவா இன்னி நகர்த்து ஒவ்வொருத்தரும் புசு புசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆஹா இவரு பெரிய தப்ப செஞ்சிட்டா போல பெரிய பாவத்தை செஞ்சிட்டா போல நல்ல குடும்பத்தில இருந்து ஒரு மனிதர் ஒரு மனிதர் சொல்றாரு யாரு ஹாரோன் ஹாரோனுடைய நபியுடைய தங்கச்சே மாக்கான அபோ கிம்ரா மாக்கான தும்மிக்கு பகையா உங்களோட வாப்பாவும் ஒரு நல்ல மனுஷன் அப்பா உங்களோட உமாவும் இந்த தினா எல்லாம் கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு பொம்பளை நீங்க போயிட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்தீங்கிறீங்களே மரியம் மலை இஸ்லாமுக்கு ஒன்றும் பேசுறது கேளா ஒன்றும் பேசல இலை இதுக்குள்ளே எப்படி கையால காட்டினாங்க மக்கள் எல்லாம் கேட்டாங்க காலு கைப்பனு கல்லிமு மண்கான மகதி சபியா இந்த சின்ன புள்ள இப்பதான் கழிச்சு சில நிமிடங்கள் இந்த புள்ளையோட எங்களுக்கு பேச சொல்றீங்களா இந்த புள்ளைய காட்டுறீங்க இந்த புள்ளையோட பேசுறதுக்கு நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா என்று சொல்லி மரிய மலை சலாம் அப்படி சொல்லும் பொழுது சகோதரர்களே அல்லாஹ் சுபானகுவத்தாலா கிடைச்ச சில நிமிடங்களான அந்த புள்ளைய பேச வச்சார் அல்லாஹ் அந்த பேசின வார்த்தைகளை குரான்ல பதிவு செய்கிறான் கால இன்னி அபுதுல்லா அந்த புள்ள முதலாவது சொல்லுது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஹராத்துல தினால பிறந்த புள்ள இல்ல இன்னி அபுதுல்லா அல்லாஹுடைய ஒரு அடியான் ஆசானியல் கிதாப வஜாலனி நபியா ரெண்டாவது அந்த பிள்ளைட வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்து அல்லாஹ் என்னை ஒரு நபியாகவும் மறுக்கிருக்கிறார் ஆசானியல் அல் கிதாப வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து நான் எங்க போனாலும் பரக்கத்துள்ளவராக ஆகியிருக்கிறான் நாலாவது பௌசானி பின் ஸலாத்தி வசதாத்திமா தும் துஹையா நான் உயிரோட வாழும் பொழுது நான் தொழணும் ஜகாத் கொடுக்கணும்னு அல்லாஹ் ஏவிருக்கிறான் அந்த புள்ளேட வாயால சகோதரர்களே கிடைச்சி சில நிமிடங்களான அந்த புள்ளேட வாயால ஐந்தாவதாக வந்த வார்த்தை அல்லாஹ் குரான்ல பதிவு செய்கிறான் ஒபர் ரம்பி வாலிதத்தி அல்லாஹ் என்ன இந்த ஒற்றை தாய் வாப்பா இல்லாத அல்லாஹ் என்ன ஒற்றை தாய் இந்த தாயோட உள்ளத்தை நோவடிக்க கூடாதுன்னு நல்லா எனக்கு அந்த புள்ளிட வாயால் அந்த வார்த்தை சகோதரர்கள் பெற்றோர் எவ்வளவு முக்கியம் என்றதை நான் சொல்ல வரேன் அந்த சந்தர்ப்பத்தில் முழு சமுதாயத்துக்கு முன்னாலேயும் அல்லாஹ் ஒரு கை குழந்தைய பேசி அல்லாவில வார்த்தைகள் அந்த வாயால வெளியாக்குறாங்க அது முத்தான வார்த்தைகள் அது பின்பற்றப்பட வேண்டிய வார்த்தைகள் அந்த இடத்துல உம்மாடு மட்டும் வந்த காரணம் வாப்பா இல்ல சுட்டி ஒபர்ரம் விவாலிதத்தி சூரா மரியம் தர்ஜுமா எடுத்து படிச்சு பாருங்க அல்ல அந்த சம்பவத்தை அழகான முறையில போட்டிருக்கிறான் அன்பானவர்களே நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் அல்லாஹ் இந்த எங்களுக்கு பெற்றோர உண்டோ உயிரோட இன்னமும் இருக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான் அல்லது சிலர் கபருக்கு போயிட்டு இருக்கிறாங்க அல்லது ஒத்தரோட இருக்கிற பாக்கியம் ஒத்தர் கபருக்கு போயிட்டாங்க இன்னும் மிச்ச நாள் வாழ மாட்டாங்க சகோதரர்களே இன்னும் மிச்ச நாள் எங்களோட இருக்கக்கூடிய நிலைமை வராது அல்லாஹுக்கு சுபானுவத்தால எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிலைமை உருவாக்குவான் சகோதரர்களே நானும் நீங்களும் எங்கிட்ட போனை வச்சுக்கொண்டு தேடுவோம் என் உண்மை எனக்கு கால் பண்ணி சோமைக்கிறீங்களா பாடு கேட்க மாட்டாங்களா என்று நாங்கள் நினைக்கிற ஒரு காலம் எங்களுக்கு வரும் சகோதரர் எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என் வாப்பா எப்படி துணையாக இருந்தனே என்ன சரிந்தா பாதுகாத்தாரோ இதே மாதிரி எனக்கு என்ன வாப்பா இருந்திருந்தா எனக்கு இப்படி செஞ்சிருப்பாரேன்னு நாங்க எல்லாரும் நினைக்கிற ஒரு காலம் எங்களுக்கு வரும் சகோதரர்களே அது வாரத்துக்கு முன்னால அந்த பெற்றோர்களை சொர்க்கமாக பார்ப்போம் சகோதரர்களே சிலர் பெற்றோரோட நடந்து கொள்ற முறையை பார்த்தா பேச்சாலையா இருந்தாலும் சரி உடலால இருந்தாலும் சரி நடந்து கொள்ற முறைகளை பார்த்தா சகோதரர்களே அல்லா பாதுகாக்கணும் அந்த பெற்றோர்கள் மனநல அடிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இந்த பள்ளிக்கு வெளியே வரக்கூடிய சில சகோதர பெண்மணிகளை சில வயசான ஆட்கள் சிலர் அதுக்கு பலர் இருப்பாங்க ஆனால் நான் சொல்றேன் சிலர் இருப்பாங்க சகோதரர்களே உண்மையிலேயே மூணு புள்ள இருந்தாலும் மூணு புள்ளை ரெடியில மோசம் பார்த்துக்கணும் பிரச்சனை என்னது பிரச்சனை தெரியுமா வச்சு பார்த்துக்கோறதுக்கு பிரச்சனை இல்ல பாத்திருந்தா எங்கட வீட்டுல ஒரு நாள் சில வீட்டுல உமா வாப்பா மாவத்தா போனப்பறம் உமா வச்சுக்கொண்டு இந்த போஸ்டல் சர்வீஸ் மாதிரி கொஞ்ச நாளைக்கு தாத்தா வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இவங்களோட வீட்டுல கொஞ்ச நாளைக்கு உமா அவங்களோட வீட்டுல மாலு பிள்ளைகளோட வீட்டுல மாறி மாறி அதுக்கிடையில ஒரு சண்டை சகோதரர்களே சண்டை பிடிக்கணும் எனக்கு தெரியுமா சண்டை பிடிக்கணும் ஏன் வாப்பா என் வீட்டுல வந்து இங்கட்டும் ஏன் உமா என்னையோட இருக்கட்டும் இது அப்படி இல்லை ஒரு கிழமை உமா வச்சு கொள்றதுக்கு ரெடி இல்லை பிள்ளைகள் கஷ்டம் உமா வச்சுக்கொள்ள உம்ம மௌத்தா போன அந்த மனுஷன் தானே அவர் என்ன செய்ய அவர் என்ன செய்ய புள்ளையை தான் பார்த்துக்கொள்ள வேற வழி இல்ல சில இடத்துல சகோதரர்கள் அந்த வாப்பா வச்சு பார்த்துக்கொள்ள புள்ள ரெடி இல்ல ஏன் சில கட்டங்கள் உண்மையிலே பிராக்டிக்கல் வரும் தான் நாங்க இப்போ எங்கட மனைவியும் கொஞ்சம் வயசுல வயசுல சின்ன நாங்களும் வயசுல சின்னார்கள் அவங்க வயசுல மூத்தவங்க சில டைம்ல பிராக்டிக்கல் இஷ்யூ வரும் அவங்க தலை போடுவாங்க பிரச்சனை போடுவாங்க நாலு விஷயம் இந்த அவுட்ல என்ன சரி கேட்டுக்கொண்டிருப்பாங்க இதெல்லாம் சமாளிச்சு கூட அதுக்காகவே நான் அவங்களை விட்டுட்டு ஒதுக்கல இந்த வாப்பா எங்களோட இருந்து கொண்டு அவர் சும்மா இருக்கிறாருல எங்கட குடும்பத்துக்கு எல்லாம் வந்து தலையை போட்டு போட்டிருக்கிறாரு எங்கட உம்மோட வேலையே ஈசான் எனக்கு மனைவிக்கு உமாவில பிரச்சனை வந்து கொண்டீங்க இல்ல சகோதரி இந்த இதெல்லாம் பொய் சாட்டு இந்த சாட்டெல்லாம் வச்சு உம்மா அப்பா வீட்டுல இருந்து வெளியே போட்டுறதுக்கு இல்ல சில பிள்ளைகளுக்கு உம்மா அப்பா இப்ப திரும்பி இறக்கவாறு அவங்க மவுசா போன போடுறோம் அவர் மையத்துல தான் அந்த பிள்ளையே பார்க்கலும் அவருக்கு ஒரு உண்மை இருந்து அந்த அப்படி ஒரு பிள்ளைகின்றதே மையத்துல தான் பார்க்கல நான் ஒரு அன்றைக்கு மையத்துல போயிட்டு வாப்பா அடக்குறாங்க அடுக்கும் பொழுது நான் தலைமாட்டில் இருக்கிற ஒரு புள்ளன்னு எனக்கு தெரியும் அடுத்த பக்கத்துல ஒருத்தர் இறங்கினார் நான் பக்கத்துல இருக்கிற யார் இவர் கண்டே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் இவர் அவன் அவனோட தான் உசுரோடைய போல் ஒரு சொட்டு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டார் ஒரு சொட்டு திரும்பி பார்க்கல மையத்துக்கு மட்டும் வந்துட்டார் சில பிள்ளைகளுக்கு போற பாசம் எப்ப திரும்ப மாறி மவுத்தா போன போறோம் மையத்துக்கு வந்து அவர்கிட்ட செலவுல தானே கத்தம் சாப்பாடு செய்தார் நீங்க சாப்பாடு செஞ்சாயிருந்தா அதுக்கு போற மவுத்தா போன போறோம் அந்த அந்த உமா அப்பாவுக்கு என்னத்தை செஞ்சு வேலை கண்ணியமானவர்களே உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பெற்றோரை பார்க்கணும் மவுத்தா போன போடுவாங்க அன்னைக்கு மையக்கூடு வந்து சும்மா ஷோ காட்டி கை வராது உண்மையில நான் ஓப்பனா பேசுறேன் சில பிள்ளைகள் அன்னைக்கு ஷோ காட்டதான் தான் வாரேன் நீங்க போல ஒரு சொட்டு வாப்பா பார்த்து இல்ல அந்த வாப்பா பாவம் பார்த்த உமா பாவம் யாரு சரி குடும்பத்துல பாருங்க பாப்போம் மூணு புள்ள நாலு புள்ள கூடிய குடும்பத்துல அந்த உமா வாப்பா யாரு சார் ஒரு புள்ளையோட தான் போய் நீக்க ஆசை ஏன்னா அந்த புள்ள தான் மனசு நோடிக்காம பாத்துக்கோங்க மத்தவங்க விட்டு உண்மைக்கு போவோம் ஆசை இல்லை உண்மை பாப்பா அவங்களோட வீட்டுல போய் ஆசை இல்லை ஏன்னா மனசு நோவடிப்பான் உமங்க போ ஆசல்ல நாம் மனதை நோவடிப்பான் சகோதரர்களே பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவடிக்கிறதுக்கு தானே இது மிக பெரும் பாவம் நான் இந்த தலையங்கத்தில் அறவாசி தான் இப்ப வந்திருக்கிறேன் என்னைய பேச விட்டீங்கன்னா நான் இதே தலையங்கத்தில் அசர் மட்டும் பேசுவேனேன் அவ்வளவு பெற்றோர்களை பத்தி குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்குது சகோதரர்கள் ஆனால் நேரம் எனக்கு இடம் கொடுக்காது அந்த அடிப்படையில இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய முதலாவது பேசக்கூடிய இந்த செய்தி எல்லாமே அல்ல எனக்கு உமா அப்பா தந்திருக்கிறான் முதலாவது எனக்கு இரண்டாவது சகோதரர்களே இந்த இடத்துல ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரிடத்திலையும் மிக தாழ்மையுடன் நான் வேண்டிக் விஷயம் இதுக்கு போறோம் வாப்பாவ வாப்பாவ பார்க்க வானம் வாப்பாவ ஒரு சொர்க்கமாக பாருங்க உம்மவ இது என்ன உண்மை தானே என்று பார்க்கவானம் இது என்ன சொர்க்கம் என்று பாருங்க இதால தான் அல்லா எனக்கு வச்சிருக்கிறான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான்னு பாருங்க அவர்கள் சோமில்லாம போனா அவர்களுக்கு பக்கத்துல இருந்து அவர்களை பாருங்க அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன நிலைமையில என்ன அமைப்புல கஷ்டம் வந்தாலும் ஒரு கட்டம் வரும் ஒரு சேலஞ்ச் வரும் என்னடா மாசம் மாசம் அவர்கள் நோயாளி ஆகிட்டாங்க மருந்துக்கு ஒரு செலவு போகும் பிள்ளைக்கு நேரம் இல்ல பிள்ளைக்கு டைம் இல்ல பிள்ளைக்கு செலவழிக்க இல்ல எத்தனையோ இடத்துல பாக்குறோம் அல்ல மூணு பிள்ளைய தந்து நாலு பிள்ளைய தந்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு செய்தியை கடைசியாக நான் சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன் அன்பானவர்களே யாரும் நினைச்சிடவானம் என் வாப்பா மாஷா இல்ல இருந்ததுங்க வாப்பாட நானா கொஞ்சம் வசதியான ஆட்கள் இனி அவங்க தம்பியை பார்த்து ஓனும் என் உம்மட உம்மட தம்பி வந்து மாமா வந்து நல்ல வசதியான ஆளுனா இனி அவர்கிட்ட கடமை தானே பார்த்துக்கொள்ற இல்ல எல்லாம் தெளிவாக விளைவிக்கோங்க உம்மா வாப்பா பார்த்துக்கொள்ள இஸ்லாம் இது வந்து புள்ளைக்கு தான் புள்ளைக்கு தான் கடமை உம்மா வாப்பட உம்மோட தாத்தாவோ உம்மோட தம்பியோ என்ன சரி செய்வாருன்னா மாஷா அது எக்ஸ்ட்ரா அவர் செய்யறது அல்லாவுடைய கொடுப்பான் அவர்களே கொடுப்பான் அவர்களுக்கு கடமை இல்லை கடமை யாருக்கு தெரியுமா சும்மா சரி நானா இருந்து தம்பியை பார்த்துக்கொள்ளாரு அவருக்கு கடமை இல்லை கடமை பெத்த புள்ளை அந்த பெத்த புள்ள எந்த சின்ன தொழில் செய்யற ஒரு புள்ளையா இருந்தாலும் நீங்க தான் உமா பார்க்கணும் நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் நீங்க தான் மருந்து எடுத்து கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கலாம் அவங்க கொஞ்சம் எங்க குடும்பத்துல வசதியா நிக்கிறவங்க தானே இனி தாத்தாவை கொஞ்சம் பார்க்கத்தானே ஒண்ணு இன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை அவர் அப்படி உள்ள ஓரம் அவர் ஒன்றுக்கும் அவர் போறல்ல அவர் சாட்டி விட்டு குடும்பத்துல இருக்கிற மாமாவையும் குடும்பத்துல இருக்கிற மச்சானையும் இவர்களை சாட்டி அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிற உமா அப்பா பார்த்துக்கொள்ள சகோதரர்களே அவர்கள் செய்யறாங்கண்டா மாஷா நல்ல விஷயம் அவர்கள் ஹெல்ப் பண்றாங்கண்டா அவர்கள் கொடுக்குறாங்க நல்ல அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான் ஆனா ஒவ்வொரு புள்ளையும் விளங்கணும் ஒரு புள்ள இருக்கிறார் உண்மையிலே அவரே சம்பாதிக்கிறது குறவு அவருக்கு இயலாம போனாலும் சகோதரர்களே இந்த இடத்துல இருக்கிற நாங்க எல்லாரும் விலை கொள்ளணும் அல்லா இன்றைக்கு எனக்கு சம்பாதிக்கிற ஒரு ஒரு ஒரு நிலைமை உருவாக்கிக்கிறான்டா என் கடமை என்ன மனைவி புழல் மட்டும் இல்ல அவங்களோட சேர்ந்து உமாவும் வாப்பாவும் சேர்ந்து கொள்ளணும் சில சில ஆட்கள் நினைக்கிற என்னண்டா உமா வாப்பா அவங்க வெளியே வச்சுட்டு ஏன்னா கடை வேணும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் சொல்ல டைமுக்கு மனைவிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இதோட நான் முடிஞ்சு இல்ல இஸ்லாம் சொல்லுது நீங்க மனைவிக்கு எப்படி செலவழிக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி செலவழிக்கிறீங்க இதே மாதிரி அந்த வட்டத்துக்கு உமாவும் உள்ளுக்கு போட்டுக்குவோம் அவங்கள வெளியே போடுவாங்க அவங்களுக்கு பெருநாளைக்கு மட்டும் சாணம் கொடுத்து வாங்கி கொடுக்குற ஆட்கள் இல்லை அவங்க அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யறது ஒவ்வொரு பிள்ளையினுடைய மிக அடிப்படையான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது பேசின அனைத்து விஷயங்களையும் அழகான முறையில நல்ல முறையில நடக்கிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் தோப்பிக் செய்வானாக யாழ்லா எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா தெரிஞ்சு தெரியாம செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிருவாயாக அல்லா நேரான பாதையை காட்டிடியா அல்லா உயர்ந்தரமான ஜன்னத்துல் பிறந்தவுஸ் எங்க அனைவருக்கும் நசீபாக வச்சிருக்கியா அல்லா யா அல்லா எங்களோட பெற்றோர்களோட உள்ளத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல புள்ளையில ஆக்கி வச்சிடியா அல்லா எங்களுக்காக வேண்டி கையேந்தி எங்க துவா செய்யக்கூடிய புள்ளையிலாக ஆக்கி வச்சிருவாயாக அல்லா அல்லா எங்களை பார்த்து அவர்களுடைய உள்ளம் குளிரக்கூடிய நல்ல புள்ளையில ஆக்கி வச்சிருவாயாக அல்லா அவர்களை கொண்டு நாம சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல சாலிகான புள்ளையில எங்களை ஆக்கி வச்சிருவோம் நாங்க இன்றைக்கு எங்கட பெற்றோருக்கு அநியாயம் செஞ்சா நிச்சயமாக எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு அநியாயம் செய்வார்கள் எங்களுக்கு இயலாத காலத்தில் அவர்கள் பார்த்துக் கொள்ள மாட்டார்கள் யாழ்லா அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு ரப்பே நாங்க கபருக்கு போனாலும் கபருக்கு நிறைய துவா செய்யக்கூடிய எங்களை சாலையான நல்ல புள்ளையில விட்டுட்டு போகிருக்க அல்லா எங்களுக்காக வேண்டிய கொரான் ஓது நல்ல அமல்களை தரக்கூடிய புள்ளையில ஆக்கி வச்சு போயாக அல்லா அல்லா ஒரு மனிதனுக்கு அது மட்டும் தான் மௌத்தா போனதுக்கு மிச்சமாக இருக்கும் அல்லா அல்லா அனைவருடைய நிலைமைகளை சீர்படுத்தி நல்ல மௌத்த